என்ன இங்க பேசிக்கிட்டீங்க பெருமானுக்கு சோத்து குறைச்ச அதனாலதான் பழுதிதான் சொன்னாங்க அறையிறது இல்லைங்க இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே எந்த உயிரிலெல்லாம் எங்க பெருமானி போய் வணங்கிச்சோ இம்மையே தரும் சோறும் கூரையும் வயிற்றுக்கு சோறும் உடம்புக்கு துணியும் எங்க பெருமான வணங்கினா பஞ்சமே இல்லடி பஞ்சமே இல்லை அன்னம் பாலி அன்னம் பாலிக்கும் சில்லைக்கு சம்பளம் சரி இந்த பிறவியில் இருந்தா போதுமாடி உயிருக்கு அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லை அதனால எங்க பெருமாள் நினைச்சா இம்மை அம்மை மறுமை எல்லாமே கிடைக்கும் அதனால் எங்க பெருமான ஒரு சொத்தை இல்லடி என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா சொன்ன பாருங்க எந்த பாட்டு ஆமா நம்பனையும் ஆமா கேள் நான் மறைகள் தாமரியா அதனால தேவதேவன் வேதங்கள் எல்லாம் போய் கூட பெருமானு என்னதென்று அறிய முடியாது அறிய முடியாத அந்த தலைவனா இருப்பான அது மட்டுமில்லாமல் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று எத்தினகான் சாழலோ வேதங்கள் போய் பக்கத்தில் சொல்லிச்சுன்னா ஈசா ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி என்று போற்றி சொல்ல முடியும் வேதங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்தவன் நம்முடைய பெருமான் என்று சொன்னார் அடுத்தது சலமுடைய சலந்தரந்தன் ஊடல் தடிந்த நல்லாயி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவாரன் நலமுடைய நாரணந்தன் நயனம் இடத்து அரணடிக்கு அடராக இடாடி அருளினன்கான் தாழலோ வேண்டி ஒரு காலத்தில் வந்து பெருமாள் அவருக்கு நேர் பயவன் அந்த ஜலந்தராசுரன் ஒருத்தர் இருந்தானம்ல ஆமா அவனை அடிப்பதற்கு என்னென்னமோ பண்ணாரா ஒன்றும் நடக்கலையாமல்ல ஆமா அப்புறம் கடைசியில் என்னடி ஆச்சது நீ ஒன்னுடி எங்க நம்ம பெருமானை வந்து வணங்கி வணங்கி வணங்கி போட்டியதுனால ஒரு சக்கரம் கொடுத்தார் அந்த சக்கரத்தை எடுத்துட்டு போய் அந்த கலந்தரனை சொன்னவன்னு தானா தூள் தூள் ஆயிட்டாண்டி எனவே அவருக்கு வந்து ஏன் அந்த சக்கரம் வந்து இது மாதிரி கொடுத்தாருன்னு கேட்டா சரிங்களா அந்த அவருக்கு இருக்கிற பயனை நீங்குவதற்காக சரி அவருக்கு எப்படி அந்த சக்கரத்தை கொடுத்தார் அவர் என்ன செய்தார் அவருக்கு சக்கரம் கொடுத்தார் அவர் என்ன வழிபாடு செய்தாராம் வழிபாடு செய்கின்ற பொழுது பாருங்க அங்க இதெல்லாம் ரொம்ப அருமை இதெல்லாம் நம்ம எங்க செய்யறோம் எல்லாம் வழிபாடு செய்யறதுன்னா இப்ப மலர்கள் தனித்தனி மலர்களா இருக்குன்னு வச்சுங்க தனித்தனி மலர்களா இருக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு பூ தான் போடணும் போற்றிங்கும் போது அந்த போற்றிங்கும் போது நாலஞ்சு பூ சேர்த்து போடக்கூடாது அல்லது ஒரு பூ போடாம இருந்துடக்கூடாது அப்படிலாம் பாத்தீங்கன்னா நீ சிவாச்சாரியார் அர்ச்சனை அர்ச்சனையே அல்ல அது பேசாம நாமே ரெண்டு தீபம் போட்டுட்டு வழங்கிடலாம் நீங்க தேங்காய் உடைக்கிறது ஓம் தாயன்மகா ஓம் காயன்மகா சண்மகாயன்மகா ஓம் பிறந்த மகா ஏன் வெத்தல் இதெல்லாம் படிச்சு வைக்கிறது இது திருநீர் திருநீர்லாம் படிச்சு வைக்கிறது கடைசியில் பார்த்தீங்கன்னா சமர்த்தியானி அப்படின்னு முடிச்சு விடுவது இது அர்ச்சனையா சிவஜீவ சத்தியமா புண்ணியம் வராது தேங்காய் உடைக்கிறதுலையும் சூடத்தை எடுத்து வைக்கிறதுலையும் இதுல இருந்து என்ன பண்றது நூத்தி எட்டு முதல்ல சொல்றீங்களா அதனால தான் அந்த அர்ச்சனை அன்பிட் தகுதி இல்லைங்கிற நல்ல நம்ம பாடுவோம் நல்ல திருவாசகம் பாடிட்டு வாங்க நல்ல அர்ச்சனை மனம் வந்து பாடுங்க சில நாளைக்கு மனம் ஓந்து பாராட்ட முடியாம இருக்கும் பரவாயில்ல விட்டுருங்க ஆனா படிக்கிறது ஒரு முப்பது நாள்ல ஒரு பத்து நாளாவது தேரும் அது பெரிய பயன் பெரிய பயன் நாங்க நெற்று பண்ணாமல் இல்லை அப்பாலாம் சொல்லி நெற்று பண்ணணும்னு வச்சுங்க நான் வந்து விநாயகர் பூஜை எல்லாம் ஏழு வயசுல எடுத்துக்கிட்டது அப்பா சொல்லி பதிமூணு மந்திரம் ஓம் சுமகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கவிலாய நமக ஓம் கஜகர்ணிகாய நமக ஓம் லம்போதர நெற்று பண்ண பண்ண முடியாத நெற்றும் பண்ணி ஒண்ணு இதை போட்டோம்னா பக்கா சிவாச்சாரியா இல்ல ஆமா இதை ஒண்ணு போட்டுவிட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா அருமையா சிவாச்சாரியார் எந்த ஊரோ நம்ம ஊர்தாயா படிக்க படிச்சுக்கலாம் அதே போல நம்முடைய இதுல வாரியார் இந்த சின்ன திருப்போல்ல ஆறு படை வீட்டுக்கு ஆறு திருப்போல் போட்டிருந்தார் பந்தாய நமகா ஓம் குஹாய நமகா ஓம் சண்முகாய நமகா ஓம் பனலநேத்திர சூதாய நமகா ஓம் டம்பாய நமகா ஓம் பரமடம்பாய நமகா ஓம் மகாட இந்த நூத்தி எட்டு சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா எந்த குருக்களாவது என்னைக்காவது நூத்தி எட்டு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணி வந்ததாக அகராதியில உண்டோ ஒண்ணு சொல்றேன் நமக்கும் பொறுமை இல்லைதான் நாமும் பறந்துகிட்டு தான் போய் அங்க உட்காந்து படிக்கிறாங்க யாரு ஒரு தாசில்தாரா இருந்து ஓய்வு பெற்றவர் நீலமேகம்னு பேர் இன்னொரு தாசில்தார் என்னமோ லாலுடியில் தாசில்தார்கள் ரொம்ப நல்ல இணக்கமா வர்றவங்க எங்க நம்ம சமயத்துறைக்கு நான் தான் சொல்றது என்னையா வட்டாட்சியர்லாம் எங்களுக்கு கூட தாளம் முடியல அப்படின்னு ஐயா வட்டாட்சியர் அங்கே இங்க சாமிகிட்ட என்னையா இருக்குது <laughs> அப்படி சொல்ற ஆள் மூணு ஆள் இன்னைக்கு இருக்கிறாங்க ஓய்வு பெற்றாங்களா அவங்க எல்லாம் சொல்லும்போது அதை படிச்சிடுறாங்க இப்ப ஞான சம்பந்தருக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பாட்டு ஒரு நாள்ல படிக்க முடியாது அதனால ஞான சம்பந்தர் சித்திரை சிறந்த வைகாசி மூலம் அத்தரை பணி சம்பந்தர் வைகாசி மூலத்தில் சொன்ன அது என்னன்னு கேட்டா அந்த நாள்ல முடியும்படியா பத்து நாளைக்கு முன்னே ஆரம்பிச்சிருவாங்க அந்த அன்னைக்கு மட்டும் கடைசி அந்த ஒரு ஐம்பது பாட்டு நூறு பாட்டு பிடிச்சிட்டு அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி சொல்றாங்க எங்க லாலுடி இல்லைன்னு அதுக்காக சுருக்கிறது இல்லை ஆனா பேக்குடார் பெரிய புராணத்துல அருமையா அந்த எத்தனை பாட்டு அத்தனை பாட்டு படிச்சான் அப்போ நாவுக்கரசருக்கு சுத்தம் பாட்டு இருக்கு பார்ப்பாங்க ஒரு நாளில் முடிக்க முடியாது அவசரமாக சொல்லணும் அது தப்பு ஏன்னா அவங்க வந்து மத்தியானம் மூணு மூன்றரை மணிக்கு போடுறாங்க சாயரட்சம்போது மணி சத்தமெல்லாம் கேட்கும் அதுக்குள்ளே முடிக்கிறாங்கன்னு சொன்ன என்ன பண்ணுவாங்க கேட்டால் ரெண்டு நாளைக்கு முன்னே தொடங்கிறாங்க நான் கருத்தருக்கு சுந்தரர்களுக்கெல்லாம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னே தொடங்கிறேன் இப்போ கண்ணப்பர் போன்றவங்களுக்கு அன்னன்னைக்கு முடிச்சிடுறாங்க மற்றவங்களும் முடியல அப்படி முடிச்சு அந்த முடிச்சு அன்னைக்கு அருமையாக அர்ச்சனை பண்ணுறாங்க பெரிய பிராணமே படிச்சு விடுறாங்க ஆனந்தமாக அதுக்கு பிறகு திரும்பி இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு நிவேதனம் பண்ணி அது பிரசாதம் எல்லாரும் கொடுத்து பண்ணிடுறோம் உடைய சலம் தரந்தன் உடல் தடிந்த நல்லாயி நலமுடைய நாரணற்கண்டு அருளியவாரன் அதான் சொல்ல எனவே இந்த மாதிரி ஒரு சக்கரப்படையை திருமாலுக்கு தந்தான் அது என்னடி என்று கேட்டார் ஏன் அப்படி கேட்டா திருமாலுக்கு பயவராக இருந்தவன் ஜலந்தர் அசுரன் அந்த அசுரனையும் அடிக்கணும் அடித்து அவன் வந்து ரொம்ப அழிக்க அழிக்க அவன் தலை வளர்ந்துகிட்டே இருந்தது அவன் ஒன்றும் செய்ய முடியல பார்த்தார் திருமால் பெருமாண்டத்திலேயே ஒரு சக்கரம் பெற்று ஆயுதம் பெற்று அதன் வழி அடிச்சுட்டு அவன் அழிஞ்சே போடுவாங்கிறதுக்காக சக்கரம் வேண்டி திருமால் அர்ச்சனை செய்தாராம் அப்படி அர்ச்சனை செய்ததுனால தான் பெருமான் தந்தார் அதான் அந்த அர்ச்சனை அதுக்காக சொல்ல வந்தேன் அர்ச்சனைன்னு சொன்ன எப்படி செஞ்சிருப்பார் என்றால் அந்த ஒரு பூவுக்கு ஒரு மந்திரம் தான் இருக்கணும் ஒரு மந்திரத்துக்கு ரெண்டு பூ போடுவது கூட அவ்வளவு அழகல்ல அழகல்ல ஆமா ஒரு பூனை ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி அப்படி இந்த போற்றின்னு முடியும் போது ஒரு மலர் திருவடியில் விழணும் திருவடியில் விழணும் கூடுமான வரை மலர் திருவடியில் வரும்படியாக பண்ணணும் இந்த உடம்புல நம்மள முகத்தில் படக்கூடாது ஆமா உங்களை போட்டுக்கின்ற போது மாலையை கழுத்துல போட்டா முயற்சி பண்ணுவீங்களா மூக்கல போட்டா படிச்சுவீங்களா அந்த மலர் பணிபு பணிவாகவும் அந்த திருவடியில படும்படியாக அந்த மலர் அழகணும் ஒரு மந்திரத்துக்கு ஒரு மலர் இப்படிலாம் செய்தால் நல்லது நல்லது பத்து ஆகும் ஒரு சொல் பாருங்க நல்லா ஆங்கிலம் படிச்சவரா ஆல் ரைட் திருவருள் நாம் இதை சொல்லுகிறோம் பேசுகிறோம் நடப்பது திருவருள் படுத்துங்க காலையில் பேசுவோம் அப்படின்ட்டு இந்த ஆல் ரைட் அப்படிங்கிறது ரொம்ப அருமை எனவே அப்ப பெருமாளுக்கு வந்து அந்த சிவபூஜை செய்ததுல சிவபூஜை செய்கின்ற செய்த போது நான் அதுதான் சொல்ல வந்தேன் சிவபூஜை திருமால் செய்வாராம் எதற்கு இந்த சக்கரம் பெறுவதற்காக அப்படி செய்கின்ற பொழுது ஒரு நாள் எடுத்துட்டு வந்திருக்காரு ஆயிரத்தி எட்டு மலருக்கு மேல எடுத்துட்டு வந்திருக்காரு ஆனா இங்க ஒவ்வொன்றாக மந்திரம் சொல்லும் போது இனி மந்திரம் ஒண்ணு பாக்கி இருக்கு பூவு தீர்ந்து போச்சு பூவு தீர்ந்து போச்சு நடுப்பற பூஜை எழுந்திருக்கப்படாதுன்னு ஒரு நீர் ஒரு மாதம் வரைக்கும் எல்லாத்தையும் வைத்துட்டு உட்கார்ந்தா பூஜை முடிந்துதான் எழுந்திருக்கிற மாதிரி இருந்தா நல்லது நல்லது என்ன என்னைக்கு அவன் நாளைக்கு மறந்துட்டு போனா அப்ப எந்திரிக்க தான் வேண்டியிருக்கு அதனால இல்லை கூடுமாடிக்க கூடாது அதனால எந்திரிக்க கூடாது இங்க என்ன மந்திரம் ஒண்ணு பாக்கி இருக்கு ஆனா மலரோ இல்லை எழுந்திருக்கவோ கூடாது கண்ணையே ஆக வைத்து வழிபாடு செய்தார் யாரு பெருந்த பெருமாள் கண்ணையே மலராக கொண்டு வழிபாடு செய்தார் அதான் இங்க சொல்ற அம்பர் அது சலமுடைய சங்கம் தலம் தருந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணற்கன்று அருளியவாரி அப்படி ஒரு சக்கரை தந்தாரே எதனால தந்தாரடி அப்படின்னு கேட்கும் கேட்கும்போதுதான் நலமுடைய நாரணந்தன் நயனம் இடந்து அரணடி கீழ் அதனால மலர் வந்து ஒரு ஒரு மந்திரமோ இன்னும் பாக்கி இருக்கு மலரோ எல்லாம் அர்ச்சனை பண்ணியாச்சு எழுந்திருக்கவும் கூடாது என்ன பண்ண கண்ணாகிய மலரையே பெருமானுக்கு எடுத்து அர்ச்சனை அதனால நயனம் இடந்து இடந்துன்னா அது அந்த தோண்டின்னு அர்த்தம் இல்ல அரணடி கீழ் அலராக இள ஆழி நன்கான் சாழலோம் அப்ப கண்ணையே மலராக எடுத்து அர்ச்சனை பண்ண உடனே பெருமான் பார்த்தார் என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னார் பெருமானி இந்த ஜலந்தரனே எல்லாம் ஊருக்கே தீ தீங்கழிக்கிறான் அவனை அழிக்கணும்னு அப்படியா என்று சக்கரம் தந்தா மலர் மலராக ஆமா அலர்னா மலர் நீங்க பாத்தீங்களா அலர்னா ஊரார் நம்ம பத்தி சொல்லுகிற படிச்சொல்லும் அலர் தான் அலர் அலர் தூட்டுறாங்கன்னு சொன்னாங்க அது அலர் தான் நீங்க வெறும் அலர்னா மலர் அதுவும் பொருள் அலர்மேல் மங்கி மனவாளா பார்த்தீங்களா அலர்மேல் மங்கி மனவாளா அருமை வைணவம் எனவே அந்த வரலாறு தான் தான் இடந்து அரண்டி கீழ் அல அலராக இடாடி அருளின்கார் அப்போ இப்ப நாம் என்ன பண்ண நம்முடைய வரலாற்றில் கண்ணப்பர் இருவர் யார் என்ன செய்யணும் ஒருவர் ஒரு கண்ணப்பர் உடுப்பூர் வேடர் இன்னொரு கண்ணப்பர் பெருமாளாகிய காத்த பெருமான் ஏ கண்ணப்பனாங்கல்ல கண்ணப்பர் எனவே நம்முடைய அமைப்பில் கண்ணப்பர் இருவர் உண்டு ஒருவர் அவர் ஒருவர் இவர் இப்படி இனி பாருங்க அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய எம்பேரி அம்பரமாம் புள்ளித்தோல் அவ ஏண்டி ஒரு மனுஷனுக்கு ஒரு நாலு மலை வேஸ்ட் கூட கிடைக்கல இடுப்புல கட்டிட்டா போய் புளித்தோலை கட்டிட்டு அது எப்படி இருக்கும் அது கட்ட முடியுமா மேல கனம் இல்லைங்களா ஆமா தோல்ல புளித்தோல்ல எப்படி இருக்கும்ல ஒரு விலங்கினுடைய தோல் தானே ஏன்னா மேல அதை முடிஞ்சு இப்படி சொருக முடியுமா கக்கிட்டு போகும் சங்கடம் அது ஆடையாவே கருத முடியாது அதை போய் செய்கிறார் பெருமானம் அம்பரமாம் புள்ளித்தோல் அந்த புலியினுடைய தோல் அல்லவா அந்த யானை தோல் இருப்பான் புலித்தோல் ஆடை அணிந்திருப்பான் ஆகவே ரெண்டும் தோல் தான் புள்ளித்தோல் சரி சாப்பிட்றா என்ன சாப்பிட்றான்னு மனுஷன் கேட்டா ஆலாலம் ஆரமுதம் ஆலாலம் விஷன் தான் அவனுக்கு அமிர்தமா சாப்பிட்டு இருக்கான் இப்படி இருக்க எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய எம்பேரி ஒருத்தருக்கு மனுஷனுக்கு ரெண்டு முக்கியம் சொல்லுவாங்க ஒண்ணு உடை இன்னொன்னு உணவு நம்ம ஐயாவுக்கு உடையும் தகராறு தோலை கட்டிட்டு இருக்குது உணவும் தகராறு விஷம் இவராயா நமக்கு பெரியவர் அப்படின்னு கேட்டார் சிவ சிவ என்ன எம்பெருமான் ஏது உடுத்து அங்கு ஏதமுது செய்திடும் தம்பெருமை தான் அறியா தன்மயன்கான் சாழலோ சரி நமக்கு வேணா அது இடிவாப்படலாம் எது புளித்தோல் அது போல சாப்பிடறது விஷமாச்சேன்னு பயமா கூட இருக்கலாம் ஒண்ணு அல்லவா அருவறுப்பு இன்னொன்னு அச்சமா இருக்கு எது சாப்பிட்டு அவருக்கு எதை உடுத்து எதை சாப்பிட்டாலும் அவருக்கு ஒண்ணும் இல்லையா அவருடைய தன்மை வேறுப்பாரு நாமெல்லாம் சொன்னா வெளியூர் போனா நீங்களா டாயர் என்ன அப்புறம் வேஸ்ட் என்ன அப்புறம் பாடி என்ன அப்புறம் சட்டை என்ன அப்புறம் கட்சி என்ன கத்திரிக்காய் என்ன இருக்குது இல்லை இல்லாம இப்ப திருவண்ணாமலை தான் பல முறை வந்தாச்சு இப்ப திருவண்ணாமலை இந்த சட்டைக்காக மதிக்க போறதில்ல அருமையா நல்லா வழிபாடு செய்துட்டு இடுப்புல துண்டை கட்டிட்டு பேசலாம் இல்ல இல்லையே நம்ம ஏன் இப்படி பேசுறோம் என்னமோ இதுல இருக்குன்னு தெரியுது ஆனா அவருக்கு இப்படின்னு கேட்டீங்கன்னா எதை உடுத்தான்னா எதை செய்தான் எல்லாம் உண்டு இப்படி நாம நினைக்கிறோம் ஆனா நம்மில் வாழ்ந்த ஒரு காந்தியடிகளார் இடுப்புல ஒரே ஒரு துண்டு கட்டிக்கிட்டு வாழ்ந்தாரு லண்டன் போயிட்டு வந்துட்டாரு நம்மில் நல்ல வேலையா அவர் ஒருத்தர் மேற்கோளாவது இருக்கிறார் நீங்க பல இதுல பாருங்க இப்படி எந்த உடுத்து எதை உடுத்திருந்து எதை பேசினாலும் காந்தியடிகள் காந்தியடிகள் சொல்றோம்ல நம்மோடு வாழ்ந்த ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு மேல இருக்கிற பெருமா நினைக்கணும் அதனால அவருக்கு அழகு நினைக்கிறீங்கன்னா அந்த இடுப்புல ஒரு துண்டும் அந்த பொக்க பல்லும் கண்ணாடியும் சரிங்களா தலையில சகாரா பாலைவனம் ஒண்ணும் இல்லை தலை மட்டையா இருக்குது அல்லவா இப்படி காலத்துக்கு போட்டிருக்கிறது தான் அவருக்கு இருக்கிற பெரிய அருமையே சிறப்பே அதான் அவருக்கு நீங்க அவரு போய் ஒரு எட்டு மூலம் வேஸ்ட் கட்டிட்டு கை கட்டிட்டு வந்தார் அது சிறப்பா தெரியாது தெரியாது அப்படி இருந்தாரு ஒருத்தர் நம்ம நம்கன்கான இல்லை இவர் கூட யாரோ ஒருத்தர் பாடினார் அந்த பாட்டுலாம் நல்ல பாட்டு இனியும் தன் பெருமை தானறியா தன்மையன்கான் அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலான்கனையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய சரி ஆமா முனிவர்கள் தான் நல்ல பெரிய முனிவர்கள்ங்கிறீங்க யாரு அந்த சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் இன்னொருத்தர் நான்கு பேருக்கு சொன்னார் அவங்க தான் பெரியவர்கள் நல்ல ஞானி அவர்களுக்கு போய் வந்து என்ன பேர் அறம் உபதேசிக்கணும் இப்போ நம்ம மாதிரி சாதாரண இருக்கிற ஆளுக்கு அறம் உபதேசிக்கணும் அவங்களாம் பெரிய நல்ல மேதைகள் அந்த மேதைகளாக இருப்பவர்களுக்கு போய் உபதேசிக்கணும் தெரியலது எனக்கு தான் அதனால கேட்குறேன் சரிங்களா அருந்தவருக்கு என்ன உபதேசித்தாராம் அருந்தவருக்கு எங்க எதுன்னு எங்க போய் ஆளின் கீழ் ஆலமரத்தடியில போய் அறமுதலா நான்கனையும் இருந்து அவருக்கு இருந்த அது ரெண்டு விதமான இருந்தவர்னா இருந்த பெரிய மிகப்பெரிய தவமுனிவராக வந்து என்று ஒரு பொருளோடு சொல்லலாம் அல்லது இருந்து என்னைக்குமே பாடம் இருந்துதான் சொல்லணும் உட்கார்ந்து இந்த மாதிரி தான் பாடம் சொல்லணும் சேரெல்லாம் இப்ப வந்தது ஆங்கிலேயரால வந்தது அந்த காலத்துலன்னா குரு என்ன பையன் இந்த மாதிரி கீழே உட்காந்துக்க வேண்டியது பாட்டியார்னு இப்படி உட்காந்துருப்பார் ஏன்னா ஒரு காலம் ஒரு இந்த ஆசனம் ஒன்று போடுவாங்க ஏன்னா குருங்கிற அந்த இதுக்கு அவ்வளோதான் இப்படி சமணம் போட்டால் போட்டது மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் சிவ சிவ தான் ஆமாம் இப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்தது அப்படி பெருமான் செய்தாரே அது என்ன பண்ணாரு இருந்தவருக்கு அருளும் அது எனக்கரிய எம்பி எதுக்கு அவ்வளவு பெரிய முனிவர்களுக்கு இந்த அற முதல் ஆண்களையும் இவர் போய் சொல்லணுமா அவங்க நல்ல ஞானிகள் அல்லவா தெரியாதா அப்படின்னு கேட்டார் கேட்டதுக்கு என்ன சொன்னா அருந்தவருக்கு அற முதல் நான்கு அந்த ஒளி செய்திடனேன் திருந்தவருக்கு உலக இயற்கை தெரியாகலோ அன்னைக்கு அவர்களுக்கு அந்த மாதிரி பாடம் நடத்தினதான் உலகத்துல வாடுகிற நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உலகியில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஓ அப்ப எது ரொம்ப சிறப்பு அறம் பொருள் இன்பம் வீடு நாலும் சிறப்பான் தாண்டி அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னது யாருக்கு அந்த முனிவர்களுக்கு அப்போ அது நாளும் தான் நம்ம கேட்கணும் போல இருக்கு என்று நம்ம போன்ற உலகியல் இருப்பவர்களுக்கு இது மாதிரி கேட்டுத்தான் இந்த ஆன்மா கரையேற முடியும் என்பது தெரிவதற்காக அவர்கள் சொன்னார் அதுவே அவங்க சிறப்பு தான் நல்லா படித்தவங்க தான் அதெல்லாம் ஒத்துக்கிறோம் ஏன் அவர் சொன்னார்னா அப்போ அவர்களுக்கே ஒரு அப்போ இன்னொன்று வேற ஒரு குருநாதன் இருந்து தான் இதெல்லாம் ஒருத்தர் சொல்ல கேட்கணும்டி குரு மூலமாக கேட்கணும் இன்னும் இப்போ நீங்கள் இப்போ அனுஷ்டானம் மற்ற சிவபூஜை பண்ணும்போது சொல்ல போகிற மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் இப்போ எழுத்துல இல்லையே எழுத்துல இல்லையே இருக்கு ஆனால் அது குரு வழி தன் காதினால கேட்டு உபதேசம் அப்படிங்கிறது அது ஒரு மரம் அந்த மந்திரம்லாம் இல்லையே அதுதான் இருக்கு அதான் அவங்க சொல்ல போறாங்க ஆனா அபாடி அதனாலதான் அந்த அவங்க அந்த குரு மூலமாக செய்வழியில மூன்று முறை சொல்லுவாங்க அதை ஒவ்வொரு முறை சொன்ன போதும் திரும்ப நம்ம சொல்ல சொல்லுவாங்க அது சரியா சொல்றோமான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா திருத்தி கொடுப்பாங்க திருத்தி கொடுப்பாங்க நம்ம எல்லாம் நம்ம காதுக்கு அவங்க காதுக்கு தான் படும் வேற யாருக்கும் படாது அப்படிதான் சொல்லுவாங்க சொல்லும்போது அது சரியா அந்த ஒலியோ அல்லது கொஞ்சம் ஏத்த இறக்கமோ கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அப்படின்னு மீண்டும் அந்த மந்திரம் சொல்லுவாங்க அதை நம்ம சொல்லணும் சொல்லணும் அதைத்தான் நம்ம கடைபிடிச்சு தொடர்ந்து செய்யணும் காலை மாலை செய்யணும் அப்ப அந்த குருவடி வருகின்ற அந்த உபதேசம் தான் சிறக்கும் அந்த இருபத்தஞ்சு அதிகாரம் என்ன முப்பத்தெட்டு அதிகாரம் திருக்குறள் இருபத்தி நாலு அதிகாரம் நம்ம இல்லறியல் இருபத்தஞ்சு என்ன அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூடியார் கண்ணுமுல துறவங்க ஆரம்பிக்குது என்ன இருபத்தஞ்சு டு முப்பத்தி எட்டு வரைக்கும் துறவரத்தை கொற்றார் துறவரத்தை என்ன பொருட்பால் அது என்ன படை குடி கூழ் அமைச்சு நட்பு அறம் அல்லவா ஒரு நாட்டுக்கு என்ன வேணும் இந்த ஆறு வேணும் நல்ல படைகள் நல்ல நல்ல அரசன் நல்ல அமைச்சன் இதெல்லாம் வேணும் அதை பொறுப்பாளர் செலுத்தார் அப்புறம் தானும் தன் மனைவியுமாக தூக்கின்ற அந்த இன்பத்து இலை மட்டும் கடைசி இருபத்தி ஏழு இன்ப இலை ஆகவே நாளும் முடிந்தார் முப்பாலில் நாற்பால் முடிந்தவர் திருவள்ளுவமால இன்னொருத்த சொன்னார் ஐயா திருக்குறளால் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நக்கீரர் நினைக்கிறேன் திருவள்ளுவர் மாலைன்னு ஒரு நூல் நாற்பத்தெட்டு புலவல் பாடியிருக்காங்க வெண்பா அறம் அறிந்தேம் ஆன்ற பொருள் தெரிந்தேன் இன்பின் திறந்தெறிந்தேன் வீடு தெளிந்தேன் அப்ப திருக்குறள் என்ன தெரிஞ்சோம் அறம் அப்புறம் பொருள் இன்பம் வீட்டின் திறம் தெளிந்தேன் என்று சொல்றாங்களே இன்னொருத்தர் முப்பாலில் நாற்பால் மொழிந்தவர் என்று சொல்றாங்க பால் பிரிவு என்னவோ மூணு தான் அதுல நாற்பால் சொன்னவன் திருக்குறள் வந்து நல்ல நல்ல ஞானி திருவள்ளுவர் ஆமாம் திருக்குறளை வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து இல்லைங்கிறான்னு சொன்னா திருக்குறள் இந்த ஜென்மம் ஏழு படிக்கல இந்த மக்கு அனுப்பிச்சு படான்றாங்க ஆமாம் அதெல்லாம் சும்மா ஒரே ஒரே அல்ல அது குப்பை என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அவ்வளவு அருமையா ஆர்மையா எழுதுறாரு எழுதுறாரு இவன் நொல்ல நொல்ல என்ன நடத்தான் இவன் நான் சொல்றேன் என் கருத்து நொல்லைங்கிறதுன்னு சொல்லு ஒத்துக்கிறேன் உன் கருத்து சரி திருவள்ளுவர் கருத்து நொல்லை நான் பல ஆறு கொடுக்குறோம் முப்பது ரெண்டு மூணு முதல்ல கடல் வாழ்த்து இருக்க என்ன பண்றது கடல் வாழ்த்து அது முதல்ல கடல் வாழ்த்து தள்ளிவிடு தள்ளிவிடு ஏன் அவர் பாடல அது அது இவருக்கு புறம்பா இருக்கான் இம்மையெல்லாம் நல்லா வாழும் அது பாருங்க பொருள் விடல என்ன ஆமா அறத்துக்கு அப்புறம் பொருள் சொல்லுகிறார் ஆனா அந்த பொருள் எப்படின்னா அறத்தின் வழியா வந்ததார் ஏ திருவள்ளுவர் அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்ப அந்த அவ்வுலகங்கிறது இந்த முண்டங்கள் என்ன ஒரு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியான்னு அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லைங்கிறார் அவ்வுலகம்ங்கிறது என்ன உலகம் இங்கிலாண்ட அமெரிக்காவா மக்குகளை கடல் வாழ்த்து தள்ளிவிடுவோம் இந்த குரலுக்கு என்ன எழுதுற யோகிதி எழுதுனா நல்லா எழுதணும் இல்லைன்னா பேத்தரன்னு அர்த்தம் அவ்வுலகம் என்பது ஆண்டையது எங்க இருக்குது பழங்களப்பா அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா ரஷ்யாவா அதுக்கு அருள் வேணுமா பொருள் இருந்தா போலாமேடா அவர் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறார் தம்பி பொருள் இல்லைன்னா அந்த உலகம் இல்லைங்கிறது தெரியுதா ஆமசாமி அது போலத்தாண்டா ராஜா அருங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அந்த உலகம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு அந்த உலகம் எந்த உலகம் அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா உனக்கு இல்லைன்னு சொல்லு கடவுள் அவ்வளவுதான் வணக்கம் நன்றி நீர் பெரியவர் எங்க திருவள்ளூருக்குலன்னா அரைஞ்சு உட்கார தானும் கேட்டு உலகத்தை கிடைக்கல சிவசாயெல்லாம் திருக்குறள் பரிமையில தான் படிக்க முடியாதுன்னு சொல்றது அதை மட்டும் கொஞ்சம் உள்ளத்துல நாளில் இந்த அளவில் வந்து சிந்தித்து இதெல்லாம் முறையாக இருந்தது இதற்காக எல்லாம் அல்ல பெருமான் பெருவருள் ஐயா எல்லாம் வந்து இவ்வளவு வயதிலையும் எல்லாம் கூட இருந்து உதவுகிறார்கள் அத்தனை பெருமக்களுக்கும் வந்து கேட்ட மக்களுக்கெல்லாம் என்னுடைய வழக்கு தெரிவித்துக் கொண்டு காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பரம் தில்லை சிற்றம்பரம் தில்லை சிற்றம்பரம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பரம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிதை அன்ன ஈச்சம்பரம் பொன்னம்பாலிக்கு இன்னும் கடற்குண்டு நீ அரிச்சுற்ற வினையானடற்புண்டு நீர் எரிச்சுட்ட கிடந்தார் என்று எரிச்சுட்ட கிடந்தார் என்று அயலவர் திருச்சுற்றுப்பன பேசப்படாமுனோ திருச்சுற்று பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே அல்லலன் செய்யும் அருவினையன் செய்யும் தொல்லை வல்வினை துந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே சித்தம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனுக்கே அல்லல் என் செய்யும் சித்தம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனுக்கே அருவினை என் செய்யும் சித்தம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனுக்கே சொல்லை வல்வினை தொந்தந்தால் என் செய்யும் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கு ஏ